செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் புதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் மாட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்தணனாய் அறை கூவி வீடருளும் அங்கருணைவார் கடலே பாடுதுங்கான் அம்மான பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் எமக்கு எளிய பேராளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி வாராவழி அருளி வந்து என் உளம் புகுந்த ஆறாமுதாய் அலை கடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்கானம்மானாய் இந்திரனும் மாலயனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோட்கொண்ட நீட்டனாய் சிந்தனையை வந்து உருக்கும் சீரார் பெருந்துரையான் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேற்கொண்டான் பரிமேற்கொண்டான் தந்த அந்தமில்ல ஆனந்தம் பாடுதுங்கானம்மானாய் பான் வந்த தேவர்களும் மாலையனோடு இந்திரனும் கான் நின்று பற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய்போர் தலை அழித்திட்டு ஊன் வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த வான் வந்தவார்களனே பாடுதுங்கான் அம்மானாய் அம்மானாய் கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றீ பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த அணை தில்லை நகர்வுக்குச் சிற்றம்பலம் மண்ணும் ஒல்லை விடையானை பாடுதுங்கானம்மானாய் பாடுதுங்கானம்மானாய் கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறு ஒருவன் தீட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடு எய்த ஆழ்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கான் அம்மானாய் அம்மானாய் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பெருந்துரையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கானம்மானாய் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் பின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீ தன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவார் முத்துண்டு புன்சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய் துண்டப்பிறையான் மறையான் பெருந்துரையான் கொண்ட புரிநூலான் கோலமா ஊர்தியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்ட முதலாயினான் அந்தமில்லா ஆனந்தம் பண்டை பரிசே பட அடியார்க்கு இந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுதுங்கானம்மான விண்ணாடும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாடும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெண் கரையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனி ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கணம் மானாய் அண்ணாமலையானை பாடுதுங்கணம் மானாய் பாடுதுங்கணம் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் தடையப்பன் வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதுங்கானம்மானாய் மைப்பொலியும் கண்ணி கேள் மாலையனோடு இந்திரனும் எப்பிறவியும் தேட என்னையும் தன் இன்னருளால் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய் எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதுங்கானம்மானாய் கையார் வளை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள தேன்பாயே வண்டொலிப்ப செய்யானை வெண்ணீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை ஐயார் அமர்ந்தானை பாடுதுங்கானம்மானாய் ஆனையாய் கீடமாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்து இறந்து எய்த்தேனை ஊனையும் நின்று உருக்கி என் வினையை ஓட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து இனிய கோணவன் பால் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கடலே பாடுதுங்கானம்மானாய் சந்திரனை தேய்த்தருளி தக்கந்தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சம் தலையறிந்து அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பல் தகர்த்து சிந்தித் திசை திசையே தேவர்களை ஒட்டுகந்த செந்தார் பொழில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதுங்கானம்மானாய் ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழி அமக்கு தந்தருளும் தேனார் மலர்கொன்றைச் சேவகனார் சீரொளி சேர் ஆனாரிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோனாகி நின்றவா குருதுங்கானம்மானாய் சூடுவேன் பூங்கொன்றை சூடிச் சிவன் திரள் தோள் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் கடலே சிந்திப்பன் சிவன் கடலே சிந்திப்பன் பாடுவேன் பேர்த்தும் அலர்வேன் அனலேந்தி ஆடுவான் சேவடியே பாடுதுங்கானம்மானாய் கிளிவந்த மென்மொழியாள் கேழ்கிளரும் பாதியனை வெளிவந்த மாலையனும் காண்பறிய வித்தகனை தெளிவந்த தேரலை சீரார் பெருந்துரையில் சீரார் பெருந்துரையில் எளிவந்து இருந்து இறங்கி எண்ணறிய இன்னருளால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ அடிவந்த அந்தணனை பாடுதுங்கான் அம்மானாய் முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞ்சகனை பேணு பெருந்துரையின் மன்னானை வானவனை மாதியலும் பாதியனை தென்னானை தென்பாண்டி நாட்டானை என்னானே என்னப்பன் என்பார்கட்கு இன்னமுதை அண்ணானை அம்மானை பாடுதுங்கானம்மானாய் பாடுதுங்கானம்மானாய் பெற்றி பிறர்க்கரிய செம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் பந்தருளித்தன் capeira